அவளை தொந்தரவு பண்றாள் திரௌபதி யுவதி பீமன் எல்லாரும் அதுக்காக அவ ரீதியில மார்க்கண்டேய சுவாமியை மகிழ்ச்சி மண்டலங்களுடைய மத்தியில அவள்லாம் எப்படி இவரை வந்து தொந்தரவு பண்றாளோ அதே மாதிரி தர்மபுத்திர மார்க்கண்டேயரை பார்த்து காட்டாள் அயோ மகாத் सुराबाण्डोर्महात्मनः அயோனியா महाराज सुराबाण्डोर्महात्मनः புனிஜா மகாபாக மகாத்மனா அயோனிஜைவள் திரௌபதி யஜ்னவேதியிலிருந்து உண்டானவள் யஜ்னபூமியிலிருந்து உண்டானவள் அவள் மகாபாகியசாலினி அயோனிஜா மகாபாகா மகாத்மனா மகாத்மாவான பாண்டுவனுடைய நாட்டு பெண்ணிவள் மகாபுண்ணிசாலினி அயோனிஜை ஒரு அம்மா வயசுல பறக்கல யஜ்ய குண்டத்துல இருந்து அக்னி குண்டத்துல இருந்து உண்டானவள் அப்படிப்பட்ட திரௌபதிய ஜெயத்ரசன் வந்து தூக்கிட்டு போய் எத்தனை அவமானம் எத்தனை கஷ்டம் உண்டு இது மாதிரியாச்சே மன்யே காலஸ்த காலத்தையும் தெய்வத்தையும் உத்தரும் வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் இதை லட்சுமணன் கண்ணுல ஜலம் வருமா ஹனுமன் என் லட்சுமணன் அழறானேன்னாள் சீதை ஆமா தான் அழகு தரிசா முதல்ல தோணல ராமன் அழுவது தெரிசாக தோணல லட்சுமணன் அழறானேங்கிறாள் லட்சுமணன் தெய்வத்தை இருக்கிறவனவன் லக்ஷ்மணன் தெய்வம் தெய்வம் தர்மங்கள்லாம் பொய்னு பேசுறவன் அந்த லக்ஷ்மண கண்ணுங்க நீர்மா தெய்வம் மணிபிடுதே விஜர்ணூ நமசம் ராணினாம் பிளவகோத்தமா சௌமித்ரிம் வாஞ்சராமஞ்சா யசனைஹி பஷ்யமோஹிதானே தர்மத்தையும் தெய்வத்தையும் சுட்டுப்படுறேன்னு சொல்றவன் உண்டு வச்சு லட்சுமணன் அந்த லட்சுமணனாக விட்டு கொடுத்தே தெய்வம் சௌமித்ரிம் வாஞ்சராமஞ்ச தெய்வம் பண்ணின காரியத்தை பாரு ஹனுமன் தேவி அழகா சுந்தரகாண்டல்ல அப்ப தான் அழறேன் ராமன் அழறேன்னு முதல்ல சொல்லல லக்ஷ்மணனை போய் முதல்ல சொல்றாள் ஏன் சொல்றாள்னா தெய்வத்தையும் தர்மத்தையும் வருத்தவனவன் அவன் அழ விட்டுவிட்டேன் அசம்பாரியாக தெய்வத்தை இருக்க முடியாது சௌமித்ரிமாஞ்சராமஞ்சா ஒரு பதிவிரத்தை முதல்ல துக்கத்தை அனுபவிக்கிறத ஒன்ன பர்த்தாவை சொல்லணும் ஒண்ணு தன்னை சொல்லிக்கணும் இந்த ரெண்டையும் சொல்லாம சௌமித்ரிமணி போய் ஆரம்பிக்கிறாள் லட்சுமணன் தெய்வத்தையும் தர்மத்தையும் உதறி தள்ளுறவன் அவன் அழவுக்கு கொடுத்தே தெய்வம் தெய்வத்தை ஆறு எதிர்க்க முடியும் தவத்தாலும் தெய்வம் தெய்வம் தேவதார்த்தனம் தேவதார்த்தனம் சந்தியாஸ்நானம் நபோஹோமஹா தேவதானாஞ்ச பூஜனம் காய் அஜ்ஞாதி மகர்ஷி எல்லாம் சட்கர்மா நிச்சயம் சொல்ற போது சட்கர்மானி தினே தினே என்றாள் பொழுது முடிஞ்சு பொழுது முடிஞ்சு எழுதுறதா பண்ணித்தான் பொழுது முடிஞ்சா பிடிக்கலையோ தான் பொழுது முடிஞ்சா புட்டி திறக்கலையோ ஆச்சிக்காரியம் பொழுது முடிஞ்சா எல்லாம் பண்ணலையோ அது மாதிரி தேவதா பூ அர்ச்சனமும் பண்ணணும் முடிஞ்சு சாஸ்திரம் மன்யே காலச்ச பகவானே காலமீஸ்வரன் ஈஸ்வரனான காலத்தை ஒத்துரும் தாண்ட முடியாது தெய்வஞ்ச துரவதிக்கிரகம் அந்த தெய்வம் இருக்கே அதையும் முற்றும் தாண்ட முடியாதாக்கம் நாளாம் எது வரணமோது வந்தே தீருமாம் எது வரணமோது வந்தே தீருமா எஸ்யநாஸ்தி யதிக்கிரமாக தாண்டவே முடியாதாம் வரவண்டியத்தை அனுபவிச்சே தீரணமாம் ஆனா இப்படி சொன்னா இப்ப பிராயசித்தாதிகள்லாம் கூட போடுவேன் தோணும் இல்ல கர்மகாண்டத்துல பிராயசித்தங்கள்லாம் இருக்கு அதாவது சொன்ன ஒரு ரோகம் வந்துட்டு முப்பது வருஷம் அனுபவிக்க வேண்டிய ஒரு ரோகம் அதெல்லாம் பவித்தவியம் தான் இது தானே அனுபவிச்சுதானே ஆகணும் அப்போ அதுக்கெல்லாம் மருந்து என்னத்துக்கு அப்போ என்னது கர்மாக்கள்லாம் எனக்கு ஜப்பகுமாரிகள்லாம் வியர்த்தமா போடுவேன்னு தர்மபுத்திரத்தை கேட்டிருக்கார் பீஷ்மரை பார்த்து அனுசாசனம் வருவாங்க அதுக்கு ஈஸ்வரன் ரொம்ப அழகா பதிச்சு விட்டார் பிராயஷ்டித்தம் பண்ணத்தான் வேணும் ரோகம் போகத்தான் போகும் இவன் அனுபவிக்கத்தான் அனுபவிக்கிறான் ரோகத்தையும் விட்டார் என்னவா என்ன மூணையும் சொல்றே என்னவா வெயிலும் இருக்கும் நழலும் இருக்கும் வேர்க்கவும் இருக்காது வேர்க்கவும் இருக்கும் இது என்னவா ஒத்துதுன்னு கேட்டார் சொல்றேன் பீஷ்மர் இது என்னவா ஒத்தும் கேட்டார் அதுக்கு நான் சொல்றேன் பீஷ்மர் என்னன்னு கேட்டார் முப்பது வருஷம் ரோகத்தை ஒருத்தம் அனுபவிக்க வேண்டியவனே அவன் கொண்டு போய் ஜாத்தகத்தை கொண்டு போய் காயணிக்கிறான் அப்பா அவனுக்கு ரோகஸ்தானாதிபதி ஏகாதசத்துல இருக்கான் பதினொன்னு உனக்கு டிவி இந்த உபாதி வரும் நிச்சயம் வரும் அதனால நீ வந்து முப்பது வருஷம் இந்த வியாதி அனுபவிக்கணும் என்ன விஷயம் என்று சொல்லி அவனை சொன்னா அதுக்கு அப்ப பரிகாரமும் அவர் சொல்லுவார் அனுபவிக்கணும்னு இருந்து பரிகாரம் சொல்லுவார் என்ன பரிகாரம் மூணு மாதம் ஒரு அனுவாக்கம் வேதத்தை ஜப்பம் பண்ணி ஹோமங்கள் பண்ணி அர்ச்சனை பண்ணி பன்னெண்டு பிராமணாக வச்சு இப்படி காலம் ஸ்நானம் பண்ணி கடங்கள் வச்சு அதை தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணி அக்னியில் ஹோமங்கள்லாம் பண்ணி ஒரு தொண்ணூறு நாளைக்கு ஒரு பரிகாரம் செஞ்சுவார் இந்த தொண்ணூறு நாளைக்கு இந்த பரிகாரத்துக்காக ராத்திரி பத்து மணி மட்டும் கண்ணு வச்சு பணங்காசு எல்லாத்தையும் செலவிச்சு வச்சு கவலைப்பட்டு வாத்தியாரெல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு பண்ணி வச்சு இந்த சிரமப்பட்டிருக்கானே இந்த இந்த மூணு மாதம் பட்ட சிரமம் முப்பது வருஷத்துல அனுபவிக்க வேண்டிய ரோகத்தை அனுபவிச்சுதான் அனுபவிச்சு வச்சு இருக்கார் இந்த கவலை அது மாதிரி ஆயிடுவான் அதனால இப்ப உபவாசாதிகள் எல்லாம் சொல்லிட்டு பாருங்க இத்தனை சாப்பாடும் ஒரு ஜீவன் சாப்பிடணும்னு இருக்கு இந்த உலகத்துல அதை வந்து இவன் எப்படி ஆகாராதிகளை ஆயுள் உண்டு ஏகாதிசியாதிகள்ல அந்த சாப்பாடுல மூச்சும் அப்படித்தான் பிராணாயமாதிகள் பண்ணிட்டா இத்தனை மூச்சு விட வேண்டும் இப்ப லீவ ரொம்ப பேர் மூச்சு விட்டுவான் பாருங்க எனக்கு வந்து எட்டு வருஷத்துக்கு லீவ் இருக்குங்கிறான் சிலவன் நான் அப்படி உழைச்சிருக்கேங்கிறான் இவனாலதான் கவர்மெண்ட் நடக்கிறது இல்லை லீவே வாங்காம அவ்வளவு பொறுப்பா இருக்கிற கிளார்க்குகளை இங்க பண்ணிட்டு அப்படி லீவே நான் வாங்கினதே இல்லை எட்டு வருஷம் மிச்சம் இருக்கும் என்னத்தினால மிச்சம் இருக்கு கரெக்டா போயிட்டு இருந்ததுனால அப்படி நீட்டு கொடுவோம் தெய்வம் ஒரே ஏரியா இருக்கும்னு அவன் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட அது பொங்கும்னு அது மாதிரி வச்சுருப்போம் சிலவன் அது மாதிரி அதற்கு வீடு கூடுறது வச்சு விட்டா மூச்சை குறைச்சி பிராணாயாமாதிகள் பண்ணிட்டா இத்தனை மூச்சு விட வேண்டிய விடலைன்னா அது அப்படியே மீன் இருக்கிறது அதுக்காக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் இந்த மேல ரொம்ப நடக்க போற ஆச்சரியங்கள்லாம் பார்க்கலாம்னு பிராணாயம் பண்றோம்ல ரொம்ப நாள் இருக்கு வர வேண்டியத்தை ஒற்றுமும் மாற்றினு விட முடியாது அது வந்துதான் செய்யணும் அதை வந்து செய்யறதே இப்படி வந்து அதுக்கு பரிகாராதிகள் அனுபவிக்கிற சிரமம் இருக்கே இந்த சிரமத்தையும் அதையும் கணக்கு பார்த்தா சரியா பொறுப்பு பாபம் கிருதம் கிஞ்சி திரௌபதியினுடைய நாள்ல ஒரு பாபம் அவள் பண்ணதில்லை தப்பான கர்மாவையும் பண்ணதில்லை அவன் செய்ய வேண்டியது செய்யாம விட்டதும் இல்லை செய்யக்கூடாதத்தை அவன் செஞ்சதும் இல்லை இந்த ரெண்டு நாள பாப்பம் வரும் செய்ய வேண்டியத விட்டுட்டான் விட்டான் திவேஷத்தை விட்டுட்டான் பாப்பம் அவன் திவேஷத்தன்னைக்கு எதையாவது போக்குரி சாத்திரியை வச்சு ஒரு டின்னர் பண்ணான்னா அது வந்து நீதித்த கர்மா செய்ய வேண்டியதை விட்டது ஸ்ராத்தம் விட்டது செய்யக்கூடாதத பண்ணது நிந்தித்தமான கர்மா இந்த ரெண்டும் இப்படி ரெண்டு விதமான கர்மாவையும் அவன் பண்ணலே திரௌபதி வேத வித்துக்களுக்கு எத்தனை நாளைக்கு அண்ணம் போட்டிருக்காள் தெரியுமா உபத்யா பிராமணேஸ்வேவ தர்மாசுச்சரித்தோ மகாது எத்தனை அண்ணம் எத்தனை தானங்கள் ஸ்வர்ணதானம் பூதானம் மகா மகான் சுச்சரிதா ஏராளமான தர்மம் வேத வித்துக்களுக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி கணக்கு பார்க்காம கொடுத்துருக்காள் அத்தனை சாதுக்களுக்கு வேத வித்துக்களுக்கு புண்ணியவா ஆசீர்வாதம் பண்ணினேன் திரௌபதிக்கு இந்த கஷ்டம் வரலாமான்னு தர்மபுத்திர கேட்கிறார் மார்க்கண்டேயர பார்த்து மூடபுத்தியான ஜெயத்ரசன் பலாத்காரமா மகரிஜன் கூட்டானே திரௌபதி அவளுக்கு இந்த துக்கம் வரலாமா இந்த அவமானம் வரலாமான்னு கேட்கிறார் தர்மபுத்திரர் ദുഃഖശ്ചായം மனேவாசமൃகயாயாஞ்சீவிதாள் காட்டுல கஷ்டமான வாசம் பூமியில படுக்க கொசுக்கெல்லாம் கிடைக்கிறது சிரமம் மழை கூட்டுறது மேல என்ன மேல வந்து காங்கிரஸ் போட்டு கட்டடமா நிற்கிறது காட்டுல ஒரேடியா கொட்டு கொட்டு கொட்டு காங்கிரஸ் கட்டடங்கள்லாம் உழுகுது இந்த மழையில நல்ல கட்டடங்கள்லாம் உழுகுது காட்டுல இப்படி எல்லாம் சொன்ன துக்கச்சாயம் வனேவாசா துக்கமான வாசனம் வாசம் ஆகாரமோ மிருகங்களை போய் அடிச்சு பிடிச்சு நாங்க கொண்டு வந்து அதை பக்குவம் பண்ணி சாப்பாடு இப்படி கொண்டு வந்து தெய்வம் கூட்டு ரூபரியே ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருந்த ஒரு அரசனுடைய பெண்ணவள் பாண்டவாளுடைய பத்னி தர்மாத்மாவான பாண்டவனுடைய நாட்டு பெண்ணவள் அவளுக்கு இந்த கஷ்டம் வந்ததுன்னு கேட்கிறார் தர்மபுத்திரர் मया அஸ்திநூனம் மயா கஷ்டித் அல்பபாக்யதரோ நரஹ. எம் மாதிரி பாக்கியம் இல்லாம இருந்த ஒரு மனிதனை நீங்கள் கண்ணால கண்டு போயிடவும் காட்டார் மார்க்கண்டேயரை பார்த்து भवता दृष्टपूर्व भवता दृष्टपूर्वाश्रुतपूर्वोऽपि நீங்கள் பார்த்திருக்கீங்களா எத்தனையோ பதினாயிரம் வருஷமா நீங்கள் இருக்கீங்களே என் போல பாக்கியம் இல்லாத ஒருத்தனை நீங்க கண்டிருக்கீங்களோ பிரம்மபுத்திர போய் எப்படி சொல்றாரு தன்னை ஸ்ருதி ஒரு மனுஷன் ஆனந்தமா இருக்கான் சொல்றதா இருந்தா என்னென்ன இருந்தா சொல்லலாம் தாய் விரும்புற ஆனந்தம்னா ஏதோ வெத்தலை போட்டு கோயில போட்டுண்டதே வர ஆனந்தம் ஆனந்தம் இல்ல இது ஆனந்தம் இல்ல இது ஆனந்தம்னா ஆசிஷ்டோ திருஷ்டோ பதிஷ்டா तस्येयम् पृथिवी सर्वा वित्तस्य पूर्णास्याति स एको मानुष आनन्दः ஒரு மனிதன் உத்தம மனிதன் அனுபவிக்கும் ஒரு சுகத்துக்கு சுகம்தான் மானுஷமான ஆனந்தம் சரியான ஆனந்தம் தான் எப்படி உள்ள மனிதன் அனுபவிக்கும் சுகம் தான் ஆசிஷ்டோ திருஷிஷ்டோ பலிஷ்டா நல்ல போகம் நல்ல கிரகமான காத்திரம் நல்ல பலம் இந்திரியத்துல நல்ல பலம் இந்த உலகம் முழுக்க அவன் கையில் இருக்கிறான் சசியேயம் பிருத்திவி சர்வா யுக்தசிய பூர்ணாசியா நம்ம மைசூர் கோலாறுல வரைகிற எல்லாம் அவனுதான் இருக்கிறான் நம்மாத்து கொள்ளையில இருக்கிற சந்தனக்கட்டை அவனுதான் இருக்கிறான் இப்ப நம்மாத்து கொள்ளையில சந்தனக்கட்டை இருக்குன்னு தெரிஞ்சா உடனே கலெக்டர் தஹில்தார்லாம் வந்து அது சீல் போட்டுடுவாங்க அவன் நம்ம கிட்ட ஒரு கையெழுத்து வர வாங்கி போடுவோம் அவன் ஆறா வச்சுட்டு போனா நாம் ஜவாப்தாரி இருக்கு அதுக்காக சந்தன மரத்தை எங்காத்துல முளைக்காதே முளைக்காதே பிரார்த்திக்கணும் நாமே நம்மாத்துக்குள்ள இருந்தாக்க அது கவர்மெண்ட்டை சார்ந்தது அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற தங்க சுரங்கங்கள்லாம் அவனதா இருக்கணும் நல்ல பிராதாக்கள் இருக்கணும் நல்ல பத்தினி இருக்கணும் நல்ல வசதி இருக்கணும் இப்படி ஒருத்தன் இருந்து அவன் மனதில் இருக்கிற சந்தோஷம் இருக்கே இதுதான் மாமுகமான ஆனந்தம் தாய் வித்யாரண்யா ஹர்ஷத்தில் இப்படிப்பட்ட மனுஷனாறு உலகத்துல ஆறப்பூ எடுக்கிறது கேட்டார் ஏதோ ஜமீன் இருந்து போனவர் எடுக்கிறதா மிட்டா இருந்து போனவர் எடுக்கிறதா இப்போ நியாயவார சட்டம் ஒண்ணு வந்திருக்கு இந்த சட்டத்துல ஆமதுள்ள மிராஜ் யார் எடுக்கிறதா யார் எடுக்கிறதுன்னு கேட்டார் இத்தனை ஆனந்தமும் உள்ளவர் உலகம் போய் இந்த மாமுச ஆனந்தத்துக்கு திருஷ்டாந்தம் சொல்றதுக்காக இந்த ஆனந்தமான ஆடு இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் ஒரு மனிதன் உலகத்தில் ஆறுனா தர்மபுத்திரன் உண்டாரு மகாபாகியசாலி அவர் போய் சொல்றார் என்ன போல பாக்கியமில்லாத ஒரு மனிதன் உலகில் நீங்கள் கண்ணாலையோ அல்லது காதாலையோ கண்டிருக்கேளோன்னு கேட்கிறாள் கண்ணால கண்டோ அல்லது காதால கண்டோ நீங்க இருக்கேடா இப்படி பாக்யஹீனா பூட்டேனே நாளாம் தர்மபுத்திரன் வாக்குகளை நீ கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேங்கிறியே இன்னும் உனக்கு மேல கஷ்டப்பட்டவனை பார்க்கணும் குணாதிகாரம் முதல் நிப்சேது அனுக்ரோஷம் ஒரு மனுஷன் துக்கப்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா நல்லா வசதியா உள்ளவங்க பார்த்து சந்தோஷம் பண்ணுவான் நல்லா குடிச்சு வச்சிருக்கேன் கிழங்குவா இருக்கான்னு சொல்லணும் வர்றா எத்தனை மாடி வச்சு கட்டி விட்டாண்டா இன்னும் மூக்கிற பண்ணல இல்ல போக்குறீங்க அவனுக்கு துக்கம் தான் இருக்காது சந்தோஷம் பண்ணணும் நல்லா தானம் பண்ணியிருக்கான் குடிச்சு வச்சா நல்லா மாடி இடி கட்டி வந்து சௌகரியமா காத்து கட்டு வாங்கிட்டு சௌகரியமா சாதனும் வெறும் அப்படி வசதியா இருக்கான் அது சந்தோஷப்படுவேன் இருக்காரு அனுக்ரோஷம் உணாக மாற்று அவன் கடன் கூட கிடைக்காம சிரமப்பட்டுக்கிட்டு எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கானே அவனை பார்த்து தயவு பண்ணணுமா மைத்திரியும் சமானாக நிச்சயத்து நம்ம போல இருக்கிறவன கண்டா சுவா மாதிரி மேல விழப்படாது அவன் நாய் தன்னை போல ஒரு நாய் வந்துட்டா புசுக்குன்னு பாயும் மேல விழுந்து அப்படி பாயப்படாது நம்ம போல இருக்கிற வாழ்க்கை ஸ்னேகத்தை மைத்திரியும் சமானாக அன்னிச்சேது இந்த மூணையும் யாரு சரியா சொன்னபடி நடத்தினானோ நத்தா போய் ரவி கூறிட்டு அவன் நல்லா தூங்குவோன்னு விட்டார் அவனுக்கு கவலையே இல்லைன்னு விட்டார் ஜானகி ஸ்மரணம் மிகவும் பகு சிரமம்னு அனுஷ்டானத்தை கொண்டு வந்து பகு பிரயாசம்னு நல்லா இருக்கிறவளை பார்த்து சந்தோஷப்பட்டு போனா அப்படி இல்ல இப்ப கூட்டம் கூட்டமா இவனும் ஏன் எல்லாரும் ஒன்னா இருக்கேன் இவன் நல்லா இருக்கான்னு அப்ப சொல்றான் மார்க்கண்டே சுவாமி பிரம்மபுத்திரா நீ என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்றீங்களே प्राप्तमप्रतिमम् दुःखम् ராமேண பகவதர்ஷபா ஸ்ரீராமன் தசரத குலத்தில் பிறந்த ஒரு பெரிய பிரபு இருக்கானே அவன் அளவில்லாத துக்கத்தை அனுபவிச்சிருக்கான் பிராப்தம் அப்பிரதிமம் துக்கம் ராமேண பரதர்ஷபா ராட்சசம் தூக்கின்னு கூட்டான் ராமனுடைய பத்னியான சீதையை பரம மாயை அடைஞ்சு மாயினால ஆகாச மார்க்கத்துல ரசத்துல வந்து சன்னியாசி வருஷம் மூன்று சீதையை தூக்கி ஜட்டாயு போய் ஒரு தட்டு தட்டி கழுத்த வெட்டி அத்வாகிருத்தம் ஜட்டாயு சம் ஜட்டாயு போய் நிகிரகம் பண்ணிவிட்டு கொண்டு பூத்தானாக்கம் சீதை ராட்சசன் பிரத்யாஜஹாரதாம் ராமா அப்படிப்பட்ட ஆபத்து வந்த காலத்துல ராமன் பிரயாசப்பட்டு இங்கேயும் தேடிக்கிட்டு போய் ஜடாயுஷுக்கு போய் அனுகிரகம் பண்ணி கபந்தனுக்கு அனுகிரகம் பண்ணி ஜடாயுக்கு கிடைச்ச பாக்கியத்தை சொன்னாள் வால்மீகி தசரதன் அழுதான் அழகுல பிராணவியோக காலத்துல ஆஹாஹா நான் ராமனை பார்க்காம சாரேனேன்னு அழுதாருங்க அவர் கைகீயத்தை நான் இல்லாம போறேனேன்னு அழல கௌசல்யை விட்டுட்டு போறேனேன்னு அழல ராஜ்யத்தை விட்டுட்டு போறேனேன்னு அழல ராமனை நான் மரண காலத்துல பார்க்காம சாரேனே மனுஷா தேவாஸ்தே ஏச்சாரு சுபகுண்டலம் முகம் திரட்சந்தி ராமஸ்ய வருஷே பஞ்சதசே குணா மகாபாகியசாலிகள் என் பிரபு பதினைஞ்சாவது வருஷம் திரும்பி அயோத்திக்கு வந்த பொழுது அவனுடைய இந்த குண்டலமும் பெரிய கிரீடமும் மந்தஹாசமும் கல்யாண கதாட்சமும் உள்ள முகத்தை யாராரு பார்க்க போறாரோ அவெல்லாம் மனுஷியாள் நே மனுஷா தேவாஸ்தேசுபகுந்தலம் முகம் திரட்சந்தி ராமஸ்யா வருஷே பஞ்சதசே குணா பதினஞ்சாவது வருஷம் உதயமானா வந்துட போறான் ராமன் அவனுடைய முகத்தை பார்க்கிறவாள்லாம் பாக்கியசாலி தேவதைகள் நான் நியாயமா பார்க்காம போறேன்னு அழுவார் சுவாமியா அப்படிப்பட்ட பிரபு மரண சமயத்துல ஜட்டாயுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து தடவி கொடுத்து கஞ்சலத்தை தொடச்சு சம்ஸ்காரம் பண்ணி ஒத்த பில்லு கூத்து வந்து கற்பனை பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டாரு ஜட்டாயுக்கு அவர் கிடைச்சிருக்கு பாக்கியம் ஜட்டாயுக்கு அப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்து சுவாமி சுக்ரீவனை போய் சட்சம் பண்ணிண்டு பிரத்யாஜஹாரதாம் ராமஹ சுக்ரீவ சுக்ரீவனுடைய உதவியை கொண்டு சீத்தையை திரும்ப அழிச்சு வந்தாள் என்னமோ நீ ஒரு நாள்லயே போய் குடும்பத்தை திரௌபதியே பன்னிரெண்டு மாசம் சிரமப்பட்டு பிரத்யாஜஹாரதாம் ராமா சுக்ரீவ பலமாஸ்ரிதா பத்வாசேதும் சமுத்திரஸ்ய சேதுபந்தம் பண்ணி அஞ்சு நாளைக்கு சேதுபந்தம் பண்ணி கங்கா நகரத்துல தீ வச்சு பானங்கள்னாலே தீய வச்சு குளித்து அக்னிகளை கொண்டு போய் கக்க சொல்லி அஸ்திரங்கள்னாலையும் பானங்கள்னாலையும் கங்கையை தீ பிடிச்சு எரியா பண்ணி அப்படி எல்லாம் சிரமப்பட்டிருக்கானாக்கம் ராமன் ராமச்சரித்திரம் கேட்கணும்னு ஆசைப்பட்டு கேட்கிறாள் கஸ்மின் ராமக்குலே குலே ஜாதா கூட்டு காட்டா ராமச்சரித்திரம் தெரியாதவாளே உலகத்தில் இருக்க முடியாது ராமூனாம ஜனேஸ்ருதான்ட்டார் வால்மீகி ராமனை பத்தி எல்லா ஜனங்களும் கேட்டுக்காள் விட்டார் அப்படி இருக்கிறபோது ராமன் எந்த குலத்தில் பிறந்தான் அவனுக்கு என்ன வீரியம் அவன் எப்படி சத்ருக்களை போய் ஆக்கிரமிச்சான் ராவணனுக்கும் ராமனுக்கும் என்ன விரோகம் இப்படிலாம் தர்மபுத்தர் காட்டாரு என்னன்னா ராமச்சரித்திரத்தை நல்ல சாதுக்குள் முகமா காட்டணுமா அப்படி ராவணத்துல கருணை உள்ளவாள் முகமா காட்டணுமா ஏன்னா அவனுடைய அவன் பரதெய்வதம் பரமாத்மா கருணாமூர்த்தி இங்கிறத உணர்ந்தவாள் வாக்குனால சொல்லணும் சத்குருக்களுடைய வாக்கிலிருந்து உபதேசம் பண்ணணும்னு எண்ணம் அதுக்கு வாக்கண்டே சுவாமி சரியான அதிகாள் அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டாள் முகமா காட்டணுங்கிற ஆசையினால எப்படி காட்டாளா சரிதம் ராமஸ்யாமி ராமச்சரித்தம் அந்த சரித்திரத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஸ்ரோத்துமிச்சாமி சரித்தம் ராமஸ்யாத்மிஷ்ட கர்மணா மார்க்கண்டே சுவாமி ராமாயணம் ஆரம்பிக்கிறார் அஜோ நாமாவத்ராஜா மகானிக்ஷாக்கு மகானிக்ஷாக்கு வம்சஜா पुत्रो दशरथः அஸ்வத்வாத்யாயவான் சுச்சிஹி அஜனூர் மகாராஜா இருந்தாள் ரொம்ப பெரியவன்களா மகாத்மாங்களாள் இக்வாகு வம்சத்தில் பிறந்தவனாம் மகான் இக்வாகு வம்சஜா தசரதா சஸ்வதி சுவாத்தியாயவான் சுச்சிஹி அவருடைய பிள்ளை தசரதன் இருந்தாலாம் மகாராஜா நல்ல சுத்தரா அவருக்கு தோஷமே இல்லையாம் தசரதனத்துல எதுனாலே நாள் சுவாத்தியசஸ்வத் சுவாத்தியாயவான் மர்ம வேதத்தை ஜபம் பண்ணினவரா ஆனால் வேதத்தையும் வேதோக்தமான மந்திரங்களையும் ஜபிச்சவரா மந்திரங்களை ஜபிக்கிறவாளுடைய பாபமே அங்க இருக்காது அப்படி ஜபித்த புண்ணியாத்மாவாம் தசரதன் சஸ்வதி சுவாத்தியாயவான் சுச்சிஹி அபவம் அபவம் பிரபுவுக்கு நாலு புத்திரால் பிறந்தாள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் தெரியுமா சாமான்யமான பிள்ளைகள் இல்லை புத்திராக தர்மார்த்த கோவிதாக தர்மத்தை நன்கு உணர்ந்தவர்களா தர்மத்தையும் அந்த தர்மத்தினுடைய பலன் பலனையும் நன்கு அறிஞ்ச பிள்ளைகளா அப்படி இருக்கணும் தர்மத்தை அறியாத பையன் எத்தனை பையன் போகணும்னு என்ன பிரயோஜனம் பிரயோஜனமே இல்லை ஒன்றும் பலம் இல்லை அவன் டயர் பிரிஞ்சு போன கார் எத்தனை கார் கிடைச்சா என்ன பூஜ்யமானா வாங்கலாம் ஒன்றும் பலம் இல்லை அது மாதிரி தர்மார்த்த கோவிதா தர்மார்த்தத்திலே நிரத்தர்களும் அதை நன்கு அறிந்தவர்களுமான நாலு பிள்ளைகள் பிறந்தாளாம் தசரதனுக்கு ஸ்ராத்தத்துல பிரார்த்திக்கிற போதே சாதனான கடைசியில யாஜ்யவர்த்தி சொன்னார் அபிகம்ய வரே நிகழ்த்தினாள் நல்லா சந்தோஷமா வாழ் நிச்சயம் நிச்சயம் உப்பு சந்திரன் பூஜி பூமால போட்டதுக்கு அப்புறம் ஒரு பிரார்த்தனை பிரார்த்தி சொன்னார் என்ன அதான் நினைப்பு ஊட்டிக்க வேண்டியது தாத்தாரோனோபிவர்த்தந்தாம் வேத சந்ததிரேவனா ஸ்ரத்தாஜனோ மாவியபகாத் இது பாரதத்திலிருந்து இன்னொன்னுக்கு போறதா இருந்தா வராதுன்னு சொந்த வாழ்க்கையும் முடியாது கேட்கிற வாழாலையும் முடியாதுன்னு அப்படியும் சோட்டுல போற வண்டி அந்தந்த கொஞ்சம் நாருன்னா நாறுவது அது அம்மா இங்கேருந்து ஸ்ராத்தத்துக்கு பாரதத்துல இருந்து யாஜ்ஞ ஸ்மிருதியில் இருக்கு இந்த வாக்கியம் எங்க ஆத்துல பிறக்கிற குழந்தைகள் இல்லைன்னு சொல்லாத குழந்தைகளா பிறக்கணும் யாரு கேட்டாலும் கொடுக்கிற குழந்தைகளா பிறக்கணும் வேத சந்ததி ரேவனக வைராக்கியம் பண்ணி நம்பிக்கை உள்ள குழந்தைகளா பிறக்கணும் சத்தாச்சனோ மாவியபகாத்துனக எங்க குடும்பத்துல நம்பிக்கையை குறையவே பிராதி எதுவே என்று நோஸ்து யாரு கேட்டாலும் இல்லைன்னு என்று யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்க முடியாது நிறைய கிடைக்கும் இப்படி பிரார்த்தனை அப்புறம் அண்ணன் சொன்ன உபயோகித்து அப்புறம் இருக்கு அதுவும் இது தாத்தாரணம் சொல்லித்தான் அண்ணன் சொன்ன அப்புறம் சொல்றது எல்லாம் பிரார்த்தனை சாதத்துல பிரார்த்திக்க சொல்லி சொல்லியிருக்கு இத்தனை பிரார்த்தனையும் பண்ணிவிட்டேன் இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்லி அப்படி சொன்னாங்க அப்படி சொல்லவே கூடாது ஏதோ இல்லைங்கிறத அவன் அவன் நினைச்சு போய் அவன் நம்ம ஒரே மூட்டையா நம்ம அடியோட வாங்கிட்டு நினைச்சத ஒண்ணா கொஞ்சம் குறைச்சலாவது கொடுப்போம் கொடுக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது பிரார்த்தனை எல்லாம் ஸ்ராத்த காலத்துல இது பிரார்த்தனை பித்திருக்களை பார்த்து அப்படி மனப்பூர்வமா நாம் பிரார்த்திச்சோம்னா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை மனசுல வாங்கிட்டு அவங்க நிறைய கொடுக்கவும் கொடுப்பா தானம் பண்ண முடியாத அண்ணம் வரும் நம்ம குழந்தையும் ஆஸ்திகளா இருப்பது ஆமா வேதாத்தியனத்துல நம்பிக்கை உள்ள குழந்தையா இருக்கணும்னு பிரார்த்தனை எத்தனை நம்ம யாஜ்யவல்யாதி மகர்ஷிகளுக்கு வேதத்திலையும் நம்ம வைதிகமான மார்க்கத்திலையும் எத்தனை பிரியம் இருக்கு எத்தனை நம்பிக்கை இருக்குன்னு இதுலயும் நாம் பார்க்கணும் நமக்கு புரியவே இல்லை ஏன்னா வெள்ளக்காரன் வந்து நூத்தம்பது வருஷத்துக்குள்ள இப்படி பண்ணிவிட்டாங்க சாயபு ராஜ்யம் ஆண்டால் ரொம்ப வருஷம் அப்போத்துக்கும் தாடி வச்சுக்கல அப்போத்துக்கும் அந்த இந்த வயசு கட்டிக்கல என்னமோ விஷயங்கிறான் வேற விதமா சொல்றதாங்க இல்ல இந்த வேஷ்டி கட்டியில ஊத்தணும் லுங்கியும் மனை லுங்கியும் லுங்கிங்கிற வேஷ்டி நூறு பேர் இருக்குன்னு இப்ப தெரியுறதுல இருந்து இதெல்லாம் கட்டிக்கல இப்போ வல்லகாரன் நூத்தம்பது வருஷத்துக்குள்ள வந்து அவனுக்கு மேல நம்ம பண்ணிட்டு போட்டாங்க அவன் பண்ணின்றதுக்கு மேல நம்ம எல்லாம் பண்ண பண்ணிட்டு போட்டாங்க சஸ்வத்வாத்தியாயவான் சுச்சி अभवन् तस्य चत्वारः पुत्राधर्मार्थकोविदाः रामलक्ष्मणशत्रुघ्नाः भरतश्च மகாபலாஹ நாலு புத்திரால் பிறந்தாளாம் தசரதனுக்கு ராமன் லட்சுமணன் சத்ருக்னன் பரதன் என்று நாலு பேர்கள் பிறந்தாளாம் போய் யாசர் என்ன பண்ணார் ராமலட்சுமண சத்ருக்னாக மூணு பேர் இல்லையும் பரதனை போய் தனியா போட்டாள் பரதன் தனியா சுவாமியே சொல்லிவிட்டாள் உடனே பிராத்தாமா என் குழந்தை பரதம் தான் இருந்தாள் எங்க லங்கையில லங்கைக்கு போறதுக்காக கரையில சமுத்திரக்கரையில் நிற்கிறாள் தென்னண்டை நம்ம பக்கத்துல வடவண்ட கரையில தென்னண்டை போறதுக்கு சர்வே பிராதரஸ்தாத் பவந்தி பரதோ நீ பரதன கீடான பிராத்தா உலகத்திலேயே கிடையாதுன்னு அடுத்தா போல் லட்சுமணன் நிற்கிறான் பதினாலு வருஷமா ராத்திரி கண் வீழ்ச்சி வெயில் நினைக்கிறான் மணல் நின்று கால் கொப்பலா மட்டு போயிட்டு அப்படி கொட்டிச்சு கிடக்கு கால் அந்த லட்சுமண சுவாமி சொல்லல பரபர போயிச்சுட்டாள் ஏன்னா எல்லா பிராதாவரிடத்திலையும் சரியா நடந்தவன் பரதன் தாங்க லட்சுமணன் சொல்லுவோம் போனா லட்சுமணன் பரதனை வச்சிருக்காள் சத்ருகன் லட்சுமணன் வச்சிருக்காள் இப்படி எல்லாம் பண்ணிருக்காள் ஆகினால ஒரு பிராதாவையும் வாயினால நிந்திக்காத பிரபு பரதம் தானா அதனாலதான் சுவாமி தனக்குன்னு சொல்லிக்கலே பொதுவா காலத்துல அழகா நடந்துட்ட பிரபு பரதன் தான் இருந்தாள் அதுக்காகத்தான் பரதனை தனியா போடுறாள் தேசிகனும் பிரபு ராமனுக்கு ஒன்னாலும் நமஸ்காரம் பண்ண முடியாதனாலும் பரதனை மறந்துடாதே தாள் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணாய பக்தி பாஜாம் பரதனுக்கு நமஸ்காரம் பண்ண மறந்துடாதே மகாபாகவதன் ராமாயணத்தாலே என்ன பரதம் பரத இருந்தாள் அவன் சுவாமி போய் கைகி நமஸ்காரம் பண்ணினாலாம் அம்மா பரதனுடைய பெருமை உங்களால தெரிஞ்சது சீதா பாதி விருத்தியம் உங்களால் வழியாச்சு அப்படி சொல்றாள் சுவாமி கைகையே அவன் நீங்க என்ன காட்டுக்கு இல்லாமனா பரதனுடைய பெருமை தெரியுமா சீதனுடைய பாதிபுரத்தியம் தெரியுமா அனுமாருடைய பிரபாவம் தெரியுமா இந்த லங்கையில ஒரு யோகியன் மகாபாகவதன் விபீஷன் இருக்கான்னு தெரியுமா எல்லாம் உங்களால அம்மானுக்காள் ஸ்ரீ கைகையை போய் அப்படி மகாத்மா பரதனை போய் தனியா போடுறாள் ராமலட்சுமண சத்ருக்னா பரதன் இப்படி நாலு புத்திராள் பிறந்தாளாம் தசரதனுக்கு ராமஸ்ய மாதா கௌசல்யா ராமனுடைய அம்மா கௌசல்யாம் பரதனுடைய அம்மா கைகையாம் சுமித்ராயா பரந்தபௌ சுமித்ரைக்கு ரெண்டு பிள்ளைகளாம் லக்ஷ்மணம் சத்ருഘ்னம் சுமித்ரா புத்திரணாம் சுதௌ லக்ஷ்மண சத்ருഘ்னௌ சுமித்ராயா பரந்தபௌ விஜேஹராஜோ ஜனகா சீதா விதேகராஜன் ஜனகன் தேக தேசத்துக்கு அதிபதி ஜனகன் அவனுடைய பெண் சீதை அயோனிஜை தோஷ்டா என்ன பண்ணினான் தெரியுமா தன்னுடைய சிருஷ்டி சக்தி மூக்க காண்பிச்சானா சீதையிட்டே வஸ்துக்கள் பண்றவன் தொஷ்டா கொசவம் பானம் பண்ணிவிடுவான் அழகான தங்க திருமணங்கள் அவனால பண்ண முடியுமோ முடியாது அப்படி சில சிலது சிலந்தான் சிலவன் தான் பண்ணுவான் அப்படி இந்த இருக்கானே ஒரு உருவத்துல அழக சௌந்தரியத்தை அழைச்சு ஒரு ஆளை சிருஷ்டி பண்றதுல தொஷ்டாவ போல ஒருவராலையும் பண்ண முடியாதாம் அப்படிப்பட்ட தொஷ்டா என்ன பண்ணினான் ராமனுக்காக ஒரு ஸ்திரீ வேண்டும் ஸ்ரீதே எத்தனை சௌந்தரியம் உண்டோ அழகுண்டோ അത്രയും വെച്ച് കഴിച്ചു പുണിനാനാം സ്വയം ത്വഷ്ടാമസ്യ മഹിഷീം പ്രിയാം േതദ്രാമസ്യേ ജന്മ സീതായാഷ്ടീർത്തിതം രാമനുടേ പിറപ്പையும் സീതയുടെ പിറപ്പையும் சொன்ன ഉണക്കുന്ന ആൾമാർക്കണ്ടേർ இதற்கு பிறகு ராவணனுடைய பிறப்பை பத்தி சொல்றேன் கேளுனாலாம் ராம ஜென்மா சீதா ஜென்மா கேட்டிருப்போம் அடிக்கடி ராவணாதிகுண்டி ஜென்மாவை அடிக்கடி கேட்டிருக்க மாட்டோம் ராவணஸ்யாபிதே ஜன்மேஸ்வரா ராவணனுடைய பிறப்பை பத்தி சொல்றேன் கேளுங்கள் நாளாம் மார்க்கண்டே சுவாமி பிதாமகோ ராவணஸ்யாட்சாத் பிரஜாபதி பிரம்மதேவன் ராவணனுக்கு சாட்சாத் பிதாமகராம் ராவணனுக்கு சாட்சாத்தாய் தாத்தாவாம் பிரம்மதேவன் சதுர்முக பிரம்மா பிதாமகோ ராவணஸ்ய சாட்சாத் தேவ பிரஜாபதி குலஸ்தியோ நாம குலஸ்தியோ நாம தஸ்யாசீத் பிரம்மதேவனுக்கு குலஸ்தியம் ஒரு பிள்ளை பிறந்தாளாம் எப்படி பிறந்தார்னார் பத்னிகிட்ட கர்ப்பத்துல வசிச்சு பிறக்கல மனதினால் நினைச்சார் உடனே பிறந்து விட்டார் மானசிக புத்திரராம் புலஸ்தன் ஒரு பிள்ளை பிரம்மாவுக்கு ரொம்ப பிரியமாம் பிரம்மாவுக்கு அந்த பிள்ளை நடத்தல் அவர் மனதிலிருந்தே உண்டானவராம் புலஸ்தர்னு பிரம்மாவனுடைய பிள்ளை वैश्रवणो சத்ய வைஷ்ணவனோ நாம रविपुत्रो भवत्प्रभुः கவிபுத்ரோ பவத் பிரபு அந்த புலஸ்தியருக்கு கோன்னு சொல்லி ஒரு பத்னியாம் கோன்னா பசு இல்ல பேர் அது கோசம்ஜாயாம் கோனு பேர் வச்ச ஒரு ஸ்திரீயவள் அவளிடத்துல குலஸ்தியருக்கு ஒரு பிள்ளை பிறந்தானாம் யாரு நாள் வைஷ்ணவனன் குபேரன் பிறந்தானாம் புலஸ்தியருக்கு पितरम् ससमुत् பிதரம் சசமுத்ஸ்ருஜ்ய பிதாமகமுபஸ்திதா பிதரம் சசமுத்ஸ்ருஜ்ய அவன் என்ன பண்ணினான் குபேரன் பிறந்தான் புலஸ்தியருக்கு பிள்ளையாய் அவன் இப்படி இருந்து அப்பாவை விட்டுட்டு தாத்தாட்டே இப்படி இருந்துட்டான் அப்பா கூப்பிட்டா வரதில்லை தாத்தாவோடய இருக்கேன் இருக்கேன் அப்படி தாத்தாவே அண்டி விட்டான் தாத்தா வண்டின உடனே இவருக்கு பெத்த தோப்பனுக்கு அவன்கிட்ட துவேஷம் வந்துட்டு நம்ம வந்து இப்படி அனாதரவு பண்ணி நம்ம அப்பாட்டையே போய் அவன் இருக்கான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் அங்கே இருக்கானே ஒரு கோபம் வந்துதான் புலஸ்கருக்கு உடனே அவருக்கு பரம கோபம் வந்தது அந்த கோபத்தோட தன் சரீரத்திலிருந்து ஒரு உருவை தன்னை போல இன்னொரு உருவை உண்டு பண்ணினாலாம் सजज्ञे சஜஜ்ஞே விஸ்ரவா நாம तस्यात्मार्जात्मार्थेन वै வைத்விஜா தன்னுடைய சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்தை உண்டு பண்ணினாளாம் இன்னொரு ஆளை அதாவது நாள் விஸ்ரவசு என்று பெயராம் பரம கோபத்தோடு உண்டு பண்ணினார் இந்த புலஸ்தியர் தன் சரீரத்திலிருந்தே ஒரு உருவத்தை உண்டு பண்ணினாள் விஸ்ரவசு ஒரு ரிஷியை पितामहस्तु प्रीता பிதாமஹஸ்து பிரீதாத்மா வைஷ்ரவணஸ்ய தாத்தாவான பிரம்மதேவன் தன் பேரனான குபேரனுக்கு எல்லை இல்லாத பாக்கியங்களை எல்லாம் கொடுத்து தன் தப்போபலத்தினால பலவித உத்தியோகங்கள் பண்ணி வச்சாரா அவன் ஒரு மந்திரி தம் மச்சனனுக்கு பண்ணி வைக்கணும் ஒரு காரியத்தை நினைச்சா எத்தனை காரியம் பண்ணி வைக்க மாட்டார் ஒரு பெரிய மகாராஜா தன்னை சிறந்த பந்துக்கு ஒரு காரியம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா எத்தனை பண்ணி வைக்க மாட்டார் அவர் இந்த நாள்ல மந்திரிகளால முடியுதோ முடியலையோ முன்னாள்ல ராஜாக்களால முடியும்ல அவன் இந்த ராஜாக்கள் யாரையாவது ஒருத்தருக்கு ஏதாவது பண்ணம்னு தனக்கு பிரியம் வாழ்க்கை நடத்தணும்னு நினைச்சா நடத்தி தீரலாம் இப்போ செஞ்சா உடனே அந்த பேப்பர்ல எழுதுவோம் இந்த பேப்பர்ல எழுதுவோம் அவங்க எழுதுவோம் எல்லாம் பண்ணுவோன்னே இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது முந்தி ராஜாக்களுக்கு எல்லாம் சுவாதந்தியம் இருந்தது இப்போ ஒருத்தருக்கும் ஒரு சுவாதந்தியமும் இல்லை இப்படி என்னமா இவ்வளவு சீக்கிரமா தேசம் ஆயிடுதுன்னு ஆச்சரியமா இருக்குன்னு சுவாதந்திரம் இல்லாதவனா அப்புறம் அவனுக்கு என்ன இருக்கு ஒத்துருக்கும் ஒரு விதமான சுவாதந்திரம் இல்லையே ஜனநாயகம்னா என்ன எத்தனை பேரை முப்பத்தி மூணு கோட்டியும் கேட்டுக்கிட்டா ஜலஸ்பரிச்சு போறது சாத்தியப்படும் சாத்தியப்படும்போது முப்பத்தி மூணு கோடி பேரிலையும் கேட்டு ஒரு காரியம் என்னைக்காவது ஆகுமோ ஆமா பத்து வக்கீல் சேர்ந்து ஒரு உயிர் விட முடியுமா பத்து வக்கீல் சேர்ந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உயிர் வந்து அவன் அந்த அந்த யாருக்காக உயிர் விழுத போறோமோ அவனுக்கு ரேட்டு ஷார்ட் ஆயிடும் பத்து வச்சுமா சேர்ந்து ஒரு உயிர் சொல்றதுக்குள்ள நடக்கவே நடக்காது அது யாரா கரெக்டா ஒருத்தன் உட்காந்துண்டு அவன் ஒரு வக்கீல் குமாஸ்தா வச்சுக்கிட்டு அப்படியே ரீதினா அது முடியுமே தவிர்த்து இல்லாம முடியறதில்லையே அதாவது யாராவது எந்த காரியம் செய்யணுமோ அப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கும் சுவாதந்தியமே இல்லைன்னா அப்புறம் மனுஷனுக்கு என்ன இருக்கு ஒரு விதமான சுவாதந்தியமே இல்லை போத்துருமே இந்த ராஜாக்கள் நினைச்சா யாருக்கு எதுவனோ அதை பண்ணிவிடுவாள் பிரம்மாவுக்கு பூர்ணமான பவர் இருந்தது அவர் என்னெல்லாம் கொடுத்தார் குபேரனுக்கு அமரத்துவம் தனேஷத்துவம் லோகபாலத்வமேவ ஈசானேன ஈசானேன ததா சக்ஷம் புத்திரந்தனலகுஞ்சலகூவரம் ராஜதானீநிவேசம் லங்காமோகணான்விதாம் விமானம் புஷ்பிமானம் புஷ்பகம் நாம காமகம் காமகம் பிரபு ददौ प्रभुः यक्षाणामाधिपत्यम् च राजराजत्वमेव ஒன்பது கொடுத்தாராம் பிரம்மா குபேரனுக்கு ஒன்பது ஆதிபத்தியம் ஒன்பது பெருமையும் தனக்கு இருக்குமோ ஏதாவது ஒன்னரை இருக்கும் ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கலன்னா அல்ல பத்து நாளைக்கு ஒன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவும் இருந்து டிஸ்ட்ரிபியூட் பிரசிடண்டாகவும் இருக்கிறார் அவன் இன்னொருத்தர் வந்துட்டா அப்புறம் இவன் உடனே அவர்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு விட்டுணும் எல்லாம் சேர்ந்து ஒன்பது அதிகாரம் ஒன்பது விதமான பாக்கியம் என்னென்ன நாள் அமரத்துவம் அமரத்துவம் ஷாகாத தன்மை கொடுத்தாராம் பிரம்மா குபேரனுக்கு தன் பேரனுக்கு தனேசத்துவம் தனத்துக்கு உலகத்தில் உள்ள பொருள் மூக்க எல்லாத்துக்கும் ஆதிபத்தியம் புக்ஷணவர்த்த குபேரனிடத்திலே லோகபாலத்துவமேவ அஷ்டதிப்பாலகால அவன் வடக்கு திக்குக்கு அதிபதி மகாத்மாவான குபேரன் அந்த உத்தியோகத்தையும் கொடுத்தாராம் பிரம்மா ஈசானே ததா சத்தியம் பரமேஸ்வரனை கூப்பிட்டு குபேர குபேரன்னா யாரு பரமேஸ்வரனுடைய ஸ்நேகிதன் சொல்ல முடியா பண்ணணும்னு பரமசிவனுக்கும் குபேரனுக்கும் ஸ்நேகத்தை உண்டு பண்ணி வச்சாராம் பிரம்மா புத்திரஞ்ச நலகூபரம் நலகூபரன் மகாபுத்திமான் மகாரூபவான் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் பரப்புடைய அது மாதிரியான ஒரு உத்தியோகம் ஒன்பதாவது ராஜராஜனா பண்ணினாலாம் உலகத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் அவன் அவனுக்கு பூஜை பண்ணணும்ல அவன் குபேர பலியில் போய் சொல்லிக்கு வேதம் ராஜாதிராஜாய பிரசஸ்ய சாஹினே நமோ வயம் வை ராஜாதிராஜனவன் அவனுக்கு பலி போடுறோம் பூஜை பண்றோம் அவன் என்ன பண்ண தெரியுமான்னா சமே காமான் காமகாமாய காமேஸ்வரோ வைஷ்ணவனோ துதாத்து குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய மகன் அவனுக்கு நமஸ்காரம் நான் என்னென்ன கோர்றேனோ அது எல்லாத்தையும் கொடுக்கணும் ஏன்னா அவன் ராஜாதிராஜனவன் உலகத்துல ராஜ்யம் யாரிடத்துல இருக்கோ அத்தனை பேர்களுக்கு அவன் தலைவன் ராஜராஜத்வமேவ சாமரத்வம் தனேசத்வம் लोकपालत्वमेव च ईशानेन तथा सख्यम् पुत्रम् च नळकूबरम् राजधानी निवेशम् च लङ्काम् रक्षो गणान्विताम् विमानमानम् पुष्पकम् नाम कामदण्डदौ प्रभुः यक्षाणामाधिपत्यम् च राजराजत्वमेव च दुर्भाग्यम् குபேரனுக்கு எல்லாம் தாத்தாவான பிரம்மா இத்தனை பாக்கியத்தையும் கொடுத்தாராம் தன் பேரனான குபேரனுக்கு குபேரா அவரை சித்துவனா இவர் இந்த புலஸ்தரை போய் சித்தின்ற போனான் இவர் ரொம்ப தாடியும் கடியும் சட்டையும் போட்டுருக்காரு இவரை போய் சித்திட்டு போனாவா அங்க போய் பிடிச்சு விட்டான் தாத்தாவே அதனால இவர் கோபம் வந்து ஒரு ஆள் அவிஸ்ரவசுன்னு தன் சரீரத்திலே மின்னுத்தரவு ஒன்று பண்ணிவிட்டார் कुलत्यस्य கோபத்தினாலே தன் சரீரத்திலிருந்து இன்னொரு விஸ்ரவஸ்துன்னு ஒரு உண்டு பண்ணினாரே அவருக்கு விஸ்ரவஸ்து பேரு அது என்ன ஆச்சுனார் அவர் கோபத்தினாலும் உண்டு பண்ணத்தினாலே அவர் எப்ப பார்த்தாலும் கோபிச்சுட்டே இருப்பதாம் நல்ல அவர் இருக்கிற ஊர்ல நாமெல்லாம் எல்லாமே போயிருக்கோமே அவர் முன்னாடியே போட்டார் நல்லவழையா நம்ம அவள் வர்ம கோஜுராம் விஸ்ரபானாமோதைஷ்ரவணமைக்ஷ அவர் என்ன பண்ணினார் குபேரன் லங்கேலே சௌக்கியமா இருக்கிறத போய் பார்த்தார் அந்த விஸ்ரவசு சக்ரோதம் ரொம்ப கோபத்தோட பார்த்தார் விஸ்ரவசு குபேரன் தெரிஞ்சுட்டான் அப்பா நம்ம அப்பா அப்பாவான புலஸ்தர் இவர் ஒன்று பண்ணிருக்கார் இவரும் நமக்கு அப்பாதான்னு தீர்மானம் பண்ணி அவர் அவருடைய சரீரத்திலிருந்து உண்டானவர் அவர் நமக்கு அப்பாதான தீர்மானம் பண்ணி குபேரன் அவருக்கு கோபம் இருக்கு பெரியவாளுடைய கோபம் நம்ம ஏதாவது பாதிக்க பண்ணிவிடும் அவர் கோபத்தை தணிக்க ஒரு வழி கண்டுபிடிச்சாலாம் बुबुधेतम् च सक्रोधम् पितरम् राक्षसेश्वरः पितरम् राक्षसेश्वरः कुबेरः तत्प्रसादाय कुबेरः तत्प्रसादाय तत्प्रसादार्थम् यतते स्म यतते സ്മ സദാ നൃപാ കുബേരൻ എപ്പിയാവുന്ന പിതാവുണ്ട് ഈ ശാപം വരാമിരിക്കണം നിത്യം അവരെ തൃപ്തി പണി വയ്ക്കാൻ പല വീഴ്ചകളെല്ലാം പണിനാനാം കുബേരൻ स्वराजराजोऽलङ्कायाम् न्यवसन्नरवाहनः स अक्षसीः अक्षसीः प्रेषय मृददौ तस्य प्रददौ तिस्रः विदुर्वै परिचावै परिचारिताः குபேரன் அவர் நித்தியம் கோபத்தோடயே பார்க்கிறார் புள்ளைய குபேரனை இந்த விஸ்ரவசு அவர் மனசை திருப்தி பண்ணி வைக்கணும்னு மூணு ராட்சசிகளை திவ்ய ரூபவதிகள் மகாபுத்திசாலிகள் சொன்னத்தையெல்லாம் ரொம்ப அழகா இங்கிதமா செய்கிறவர்கள் அப்படிப்பட்ட மூணு பரிச்சாரக ஸ்திரீகள் அவருக்கு வேலை செய்ய விட்டாளாம் குபேரன் ராட்சசீ பிதுர்வை பரிச்சாரிகா சதா தம் மகாஸ்வதாதம் மகாத்மானம் ஸ்திரீகளும் அகோராத்திரம் பக்கத்துல உட்காந்து வீசுறது அவன் சிசூரம் பண்றது இப்படி சந்தோஷயித்தும் உத்தியதாக அவரை எப்படியாவது திருப்தி பண்ணி வைக்கணும் அவர் முகம் சிரிக்கணும் ഒപ്പം പോയി നിന്ന് മൂന്ന് രാക്ഷസികളും ശുശ്രൂഷ പണിനാളാം அதையும் தவிர்த்து டான்ஸ் தெரியுமா வாளுக்கு நல்லா அற்புதமா தானம் பண்ணுவாளாம் வாத்தியங்கள் வாசிப்பாளாம் பக்க வாத்தியத்தோட ஒரு முனைவர் பக்கத்துல உட்காந்து கச்சேரி பண்றது எப்படியாவது அவர் சந்தோஷத்தடையட்டம்னு புஷ்போத்கட்டாச்சராஸ்திரீகளாரினால் புஷ்போத்கட்டாச்சராக்காச்சீச்சவிஷாம்பதே புஷ்போத்கட்டே நூத்தி ராக்கே நூத்தி மாலினி நூத்தி இப்படி மூணு ராட்சசிகள் திவ்ய ரூபோதிகள் அபாரமான புத்திசாலித்தனம் அப்படிப்பட்ட ஸ்திரீகளை வாழ போய் திருப்தி பண்ணி வச்சாலாம் இந்த விஸ்ரவசுங்கிறவரை ரூபவதிகளாம் இவரும் நல்ல தபஸ்வி விஸ்ரவசு ஏன்னா புலஸ்தருடைய தபஸு தபஸ் நிறைஞ்சவர் புலஸ்தர் அவர்னால உண்டு அவர் சரீரத்திலேருந்து வந்தவர் இவர் இருந்த விஸ்ரவசு அதனால இவர் தபஸ்வியினுடைய பிரசாதம் நமக்கு வந்தா க்ஷேமத்தடைவோம்னு உத்திருக்குத்தர் பொறாமையோட கூட நம்ம காற்றும் அவளை காற்றும் நாம் சிசூரமண்ணம் இவள் செய்யறது இவளை காற்றும் நாம் சிசூரமண்ணம் செய்ய அப்படி சிசூரமணினாலாம் அவதான் செய்யட்டுமே இவன் தான் செய்யட்டுமே ரெண்டு சம்சாரம் உள்ளவங்களுக்கு அப்படி ஆயிடும் அவதான் காப்பி குடிக்கட்டும் அவ பையாம குடிச்சுட்டு இருந்துள்ளது இவ அவதான் குடிக்கட்டமே குடுக்கட்டமே இவ குடிச்சிட்டு போயாம ரெண்டு பேரும் குடிக்காம இருக்க மாட்டானே நல்ல டிகேஷனா போட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு விடுவா அவ கொடுத்தான் இவன் நினைச்சிருப்பா இவ கொடுத்தான் நினைச்சிருப்பா கடைசியில இவன் பாடு என்ன ஆயிடும்னா ஏத்தத்தை எத்ததாவா போடும் சிரமப்பட்டு போடுங்க இவனுடைய திண்டாட்டம் அப்படி ஆயிடும் அந்யோன்யஸ்பர்தயா ராஜன் அடையணும் மகாத்மாவுடைய அனுகிரகத்தை அடையணும் அவர் மனம் குழுந்து ஆசீர்வாதம் பண்ணணும் இந்த மூன்று ஸ்திரீகளும் ஒருவருக்கொருவர் போராமோ கொண்டு சுசூஷமணினாளாம் சதாசாம் பகவாம் துஷ்டா மகாத்மா பிரததோ மகாத்மா பிரததோ வரானே தூரப்பட்டுட்டா இருந்த விஸ்வஸ் மகா கோபிஷ்டருடைய மனம் குழுந்து போய் நீங்க கட்ட வரனை கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாராம் என்ன காட்டான் லோகத்தை பரிபாலனம் பண்ற அஷ்ட திப்பாலகர்கள் இருக்காளே அவளை போன்ற பிள்ளைகள் உங்களிடத்திலே எங்களுக்கு வேண்டும் கேட்டாளாம் கபாலோபமான் புத்திரானே எப்படி எப்படி காட்டாளோ அது மாதிரி பிள்ளைகள் கிடைக்கும்படி அனுகிரகம் பண்ணினாலாம் மிஸ்ரவசு புஷ்போத்கட்டாயாம் ஜஜாத்தே புத்திரோ ராட்சசேஸ்வரோ புஷ்போத்கட்டை நிலத்திலே இஸ்ரவசு ரெண்டு பிள்ளைகளை உண்டு பண்ணினாளாம் யார் அந்த ரெண்டு பிள்ளைகள்னால் கும்பகர்ணனையும் ராவணனையும் உண்டு பண்ணினாளாம் புஷ்போத்கட்டைங்கிற ராட்சஸ்திரீ நடத்துல விஸ்ரவசு மாலினின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா புஷ்பமாலை தொடுப்படா தொடுத்து தொடுத்து விஸ்ரவச திருப்தி பண்ணி வச்சு பூமாலையெல்லாம் போட்டு அழகா திவ்ய மால்யங்கள்னால் ஆராதிச்சவளவள் அதனால மாலினின்னு பேர் ஒழிஞ்சு அவளிடத்துல மகாத்மாவான விபீஷணன் பிறக்கும்படியா பணினாளாம் மிஸ்ரவசி மாலினி ஜனயாமாசா குத்திரமேகம் விபீஷணம் ஊருக்குள்ள விபீஷணம் பிறந்தாளாம் மாலினி இடத்தில் ஆகாயாம் மிதுனம் ஜஜ்ஞே கரசூர்பணகா ததா ராக்கிங்கிற ஸ்ரீனிடத்துல ரத்த குழந்த பிறந்துதான் யாரு நாள் கரணம் சூர்பணகியும் பிறந்தாளாம் ஆகாயாம் மிதுனம் யஜ்ஞே கரஷூர்பணகா இடத்துல ராவண கும்பகர்ணன் பிறந்தான் மாலினி இடத்துல விபீஷண சுவாமி பிறந்தாள் ராகி இடத்துல ராகி இடத்துல கரணம் சூர்பணகியும் பிறந்தாளாம் விபீஷணஸ்வரூபேண சர்வேபியோத்யதிகோ பவதி இத்தனை பேர்கள்ல திவ்ய ரூபமானாம் விபீஷணன் ஆச்சரியமான ரூபமாம் விபீஷண சுவாமிக்கு बभूव महाभाग அபூவ மகாபாகः धर्मगोप्ताक्रिया கிரியாரதி விபீஷண சுவாமி எப்படி இருந்தால் நாள் மகாபாகியசாலியா இருந்தாளாம் தர்மகூப்தாக்கியாரதி தர்மத்தை ரட்சிச்சுட்டு இருந்தாளாம் சத்கர்மாக்களை பண்ணிட்டு இருந்தாளாம் நித்தியம் விபீஷணன் தர்மகூப்தாக்கிரியாரதீஹி கரோதனுஷி விக்ராந்த இவன் நல்ல ரூபவான் விபீஷணன் தர்மத்தை ரட்சிச்சுன்னு சத்கர்மாவை பண்ணிட்டு இருந்தார் கரனுக்கு என்ன சக்தியினால் வில் வித்தையில ரொம்ப கெட்டிக்காரனா கரன் அதை தவிர்த்து பிரம்மத்வேஷத்துக்கு அவன் நான் முதல் பிரசிடண்டாம் பிரம்மத்விஷிதாசனா அவனுக்கு வேற கரிகாய்கள் பழங்கள் எல்லாம் பிடிக்காதாம் மாம்சத்தை தான் சாப்பிடுவனாம் பிஷிதாசனா சித்த இருக்காளே அவள் என்ன நாள் யாராவது ஒரு காரியத்தை பண்ணி சுத்தி அடைகிறாருன்னா அதை போய் கெடுப்பலாம் அவன் முப்பது நாள் ஒரு ஹோம் பண்ணி அக்னியில சுத்த யாராவது ஒரு கர்மாவை பண்ணி சித்தி அடையிறதா இருந்தா அந்த சித்தியை போய் கெடுத்து விடுவலாம் சர்வே வேதூராங்கிறாள் ரொம்ப பயம் கிடையாமவள் அவளை பார்த்தாலே பயமா இருக்குமாம் சித்த விக்னகரி சாபி ரௌத்ரி சூர்பணகா ததா பரமரௌத்ரமான ரூபமாம் பயங்கரமான ரூபமாம் சத்கர்மாக்களை கெடுக்கிறவளாம் உலகத்திலவள் सर्वे विहित சர்வே வேத விதூராக सर्वे சர்வே சுச்சரிதௌரதாக அந்த கும்பகர்ணன் ராவணன் விபீஷணன் நாலு பேரும் வேதாத்தியனம் பண்ணினாளா கூக்கிரிகளிடத்திலையும் தபஸ் இருந்தது நீங்க அதனாலதான் பெரிய உபதிரவப்பட்டாளா போயிருக்கிறவாளா நல்லா வேதங்களை அத்தியனம் பண்ணி சர்வே வேத விதூராக பரமசூரர்களா இருந்தாளா எத்தனை சத்கர்மாக்கள் வேதத்துல சொல்லியிருக்கோ அத்தனை கர்மாக்களையும் பண்ணினானாம் விபீஷணன் ராவணன் கும்பகர்ணம் எல்லோரும் கந்தரமாதன பர்வதத்தில் பீதாவான விஸ்ரவசுனன் கூட வசிச்சு வந்தாளாம் லங்கையில குபேரன் வசிச்சார் கந்தமாதன பருவத்தில் விஸ்வரஸோட கூட ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் சூர்பணகேகரன் இவாழ்லாம் வசிச்சு வந்தாளாம் தோ வைஸ்ரவணம் குபேரனை பார்த்தாழ்வாள் லங்கையில சௌக்கியமா அவன் இருப்பதையும் அவனுக்கு ஒன்பது விதமான பாக்கியங்கள் பிதாமக பிரசாதத்தால கிடைச்சிருப்பதையும் அந்த புலஸ்தியர் உண்ட அவரோட சேர்ந்து சௌக்கியமா உட்காண்டிருக்கார் அவரு அங்க உட்காண்டிருக்கார் புலஸ்தியர் அந்த புலஸ்தியருடைய கோபத்தினால வந்த விஸ்ரவசு உண்டு பண்ணியிருக்காள் ராவண கும்பகர்ண விபீஷணாதிகளை இந்த விஸ்ரவசு இந்த பிள்ளைகளை வச்சுட்டு கந்தமாதன பருவத்தில் இருக்கார் ஒரு சமயம் போய் பார்த்தாள் எல்லோருமாய் ராவண கும்பகர்ணாதிகள்லாம் குபேரனை பார்த்தாளாம் சௌக்கியமா இருப்பதை பரம கோபம் வந்து இவனை இருப்பதற்கு இந்த சாரீரமான பலம் போராதுன்னு தபசு பண்றதுன்னு தீர்மானம் பண்ணி பிரம்மாணம் பிரம்மாணம் தோஷயாமாசாமாசுரேண தபசா ததா பிரம்மாவை திருப்தி பண்ணி வச்சாளாம் கோரமான தபசு பண்ணினாளாம் ராவணாதிகள்லாம் தபசு ஒத்த காலால் நின்று தபஸாம் அதிஷ்டதே கபாதேனம் சஹசிரம் பரிவத்சரான் ஆயிரக்கணக்கான வருஷம் ஒத்த காலால பூமியில் நின்று தவம் ராவணன் பஞ்சாக்னி ராவணன் பஞ்சாக்னி மத்தியத்தில் இருந்து தவம் பண்ணினானாம் நேர சூரியன் நாலு பக்கத்துல நாலு அக்னி இப்படி காத்த சாப்பிட்டு ஆயிரம் வருஷம் தவம் பண்ணினானாம் மொத்த காலால் நின்று ராவணன் அதஷாயி கும்பகர்ணாஹாரோ பூமியிலே படுத்து கும்பகர்ணன் ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணினானாம் படுக்க எடுக்க ஒண்ணும் இல்லாமல் அப்படி இருந்தானாம் கும்பகர்ணன் யதாஹாரோ யதௌரதா ஆஹாரங்கள்லாம் இல்லாமல் ശുദ്ധമായിരുന്നാനാം നിയമത്തുടൻ കുംഭകർണൻ വിഭീഷണശീർണപർണം ഏകമഭ്യവഹാരയൻ വിഭീഷണസ്വാമി പുരുഷത്തുക്കുറുമുറി കാഞ്ച ശരഹ് കീഴ് വിഴുമേ அத ஒரு சரக சாப்பிட்டு அப்படி ஆயிரக்கணக்கான வருஷம் தவமாம் விபீஷணாஷீர்ணபர்ணம் ஏகமபியவஹாரயன் ரொம்ப உபவாசத்துல பரம திருப்தியாம் விபீஷணனுக்கு எப்போதும் மந்திரங்களை ஜபிக்கிறதாம் அஹோராத்திரம் சாப்பாடு பாடு சாப்பிட்டவனுக்கு தான் திருட்டு அவன் படுத்திருந்தா உடனே திருட்டு வந்து விடுவோம் ஸ்நானம் பண்ணணும் அவன் மகன்கள்லாம் ராத்திரியெல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருப்பா உபவாசத்தோட அது திருட்டே கிடையாது உடம்புல இருக்கிற அழுக்கு போறதுக்கு தான் ஸ்நானம் பண்ணணும் அவன் அப்படி தபஸ்வீட அப்படி இருப்பான் அவன் கிரகத்தனுக்கு வந்து ராத்திரி கண்ணு வச்சா ஸ்நானம் பண்ணித்தான் ஏன்னா நவ இந்திரிய வழியாக மலங்கள்லாம் வெளியில் வரும் பண்ணித்தான் ஆகணும் இருப்பாள் தபஸ்வீழான ரிஷிகள் இப்ப சன்னியாசிகளாம் ஸ்நானம் பண்ணாம இருந்துட்டா கூட அவளுக்கு திருட்டு கிடையாது சதா ஜப்ய பாராயணா எப்போதும் ஜபமாம் விபீணசுவாமி எப்போதும் பரமசுத்தராம் ஆயிரக்கணக்கான வருஷம் விபீண சுவாமியும் ராவணாதிகளை போல தவம் மணினாளாம் மூணு பேரும் தபசு மணினாள் கரணும் சூர்பணகையும் என்ன பண்ணினாள்னா இந்த மூணு பேர்களும் தபசு பண்ற வாழ்க்கை சிசுரூஷை இவா கண்ண மூடி இருப்பாள் உடம்பெல்லாம் இருக்கும் மேல மழை கொட்டும் வெயில் அடிக்கும் வெயில் அடிச்சா கூட பிடிக்கிறது மழை பெஞ்சா கூட பிடிக்கிறது ஏதா கிட்ட பாம்பு கும்பு வந்தா விரட்டுறது பக்கத்துல இருந்து வீசுறது இது மாதிரி சூர்பணக்கையும் கரணம் கொஞ்சம் கூட சலிக்காம சிசுகுணமணி நாளாம் இந்த மூன்று பேர்களுக்கும் கரஸ்வ உட்பண சக்ரதுர்ஹிருஷ்டமானசௌ பரிச்சரியும் ரட்சையும் சுஷ்ரூஷையும் பாதுகாப்பதையும் செய்தாளாம் ரெண்டு பேர்களும் அது எப்படி செஞ்சான் நாள் சந்தோஷமா செஞ்சாளாம் சக்ரதூ ஹிருஷ்டமானசௌ ஆயிரம் வருஷமாச்சு ஆயிரத்தி ஓராவது வருஷம் ஆரம்பமான தினத்தன்று பரமேஸ்வரன் வல்லே பிரம்மா வல்லே உடனே என்ன பண்ணினான் தன் தலையை கிள்ளி அக்னியில ஹோமம் பண்ண ஆரம்பிச்சுட்டானா அவன் பாட்டுக்கு நாலு பக்கத்துலயும் அக்னி இருக்கோ இல்லையோ ஒரு ஒரு அக்னியிலையும் ஒரு ஒரு சலையை கிள்ளி இப்படி ஒன்பது சலையை கிள்ளி விட்டான் உடனே ஓடி வந்தாள் அங்கிருந்து பிரம்மதேவன் அப்பா கிள்ளாதரா கிள்ளாதரான் நாள் மிச்சம் கூடுதலா இருக்கு கிளீனா போடுவனதோட தேனா துஷத்ஜகத்குரு प्रलोभ्य वरदानेन सर्वानेव पृथक् सर्वानेव पृथक् पृथक् பிரம்மா அங்கிருந்து வந்த உடனே கும்பகர்ணம் தந்தனை கிழிக்கிறேன் நான் விபீஷணங்களின் விடுவோம் போல இருந்தது அப்பா எல்லாருக்கும் தரையும் வரேன் சர்வானேவ பிரதக் பிரதக் தனித்தனியாக தனியாக வரன் காட்ட வரன்லாம் தரேன் தலையை கிள்ளிக்காதீங்க கிள்ளிக்காதீங்க பட்னி கிடக்கேன்னாக்கே அப்பா பட்னி கிடக்காது நீ காட்டவெல்லாம் தரேன் போய் சொல்றான் பாருங்க அது மாதிரி சர்வானேவ பிரதக் பிரதக் பிரம்மதேவன் ஓடி வந்து கெஞ்சினாராம் இந்த மூன்று பேர்களையும் மரம் தரையினாலாம் கேட்டவனெல்லாம் கொடுத்துடுறேன்னாள் கூப்பிட்டாள் ராவணனே முதல் வரம் நானா அவனுக்கு கொடுக்கிறேன் நாள் என்ன நாள் நீ பெரும் ஸ்தானம் வேணுங்கிறதுக்கா தலையை கிள்ளி ஹோம் பண்ணினியே இப்போ ஒன்பது தலை போய் ஒரு தலை மட்டும் மிச்சம் இருக்கு பாக்கி ஒன்பது தலையும் அந்த அடுத்து அப்படியே இந்த எச்சத்துப்புறத்துக்காக வச்ச பாண்டம் மாதிரி இருக்குது அந்த தலையை கிள்ளி நடம் மறுபடியும் அந்த ஒன்பது தலையும் உனக்கு வளரட்டும் பத்து தலையாவே இருக்கட்டும் அந்த கிள்ளின சோடு தெரியாம ரத்தம் வந்த சோடு தெரியாம வடு இல்லாம இருக்கணும்னு பிரம்மானுகிரகம் பண்ணினாலாம் அவர் சொன்ன உடனே பட்டுன்னு பத்து தலையும் அழகா இருக்கு உனக்கு அழகு குறையாமல் இருக்கணும் நீ அதையும் தவிர்த்து நீ காமரூபகரனாகலாம் எப்படி ஆகணும்னு நினைக்கிறியோ அப்படி எல்லாம் ஆகலாம் சும்மா இதை மனசுல வச்சுக்கிட்டு அவன் காக்கல இவரா கொடுத்தாருன்னு இந்த வர என்னதுக்காகனா சீத்தேட்ட சன்னியாசியா போய் இந்த பய அழியணுங்கிறதுக்காகவே காமரூபதர ததா பவிஷ்யசி ரணேரீணாம் பவிஷ்யசி ரணேரீணாம் விஜேதா ஜன விஜேதா ஜன சம்சயா யுத்தத்துல பல சத்ருக்களை ஜெயிக்க போறே பல முறை நாளாம் பிரம்மா இப்படி எல்லாம் இவராவே வரம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அவனுக்கே தபசு போரும் இதெல்லாத்தையும் அனுபவிக்கணும் தோணி போச்சு உடனே அவனாசில வரம் கேட்டானாம் என்ன கேட்டான் நாள் கந்தர்வதேவாசுரதா यक्षराक्षसत யக்ஷராட்சசதத்ததா सर्पकिन्नरभूतेभ्यः சர்ப்பகிண்ணரபூதேபிய न मे भूयात् வனே பூயாத்வராபவ கந்தர்வாள் எட்டாள் சர்ப்ப- சர்ப்பங்கள் பன்னகாள் உரகாள் சாத்தியாள் இவாளிடத்திலிருந்து எனக்கு ஒரு விதமான அபஜயம் வரப்படாது ஷாவு வரப்படாதுன்னு காட்டானாம் இப்படி இதை தவிர்த்து மனுஷாள்கிட்ட இருந்து சாவு வரப்படாதுன்னு கேட்கலையா ஏன் கேட்கலைன்னாள் அவமேனே சுதுர் புத்தினார் அயோக்கியன் ராவணன் அதனாலே அவன் மனுஷால விட்டுட்டானாம் மனுஷாலத்திலேருந்து தனக்கு பயம் வராமல் இருக்கணும் கழுக்க மறந்துட்டானாம் மனுஷான் புருஷாதகா உடனே பிரம்மா பார்த்தார் அவன் காட்டத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லி கொடுத்தார் இப்ப நீ காட்டத்துல இருந்து மனுஷாலத்தை ஒரு வேறு ஒரு இடத்துல இருந்தும் பயம் வர வேண்டாம்னு காட்டு அப்படியே மனுஷாலத்தை ஒரு வேறு இடத்துல இருந்து உனக்கு பயம் வர வேண்டாம்னார் அவரும் பொடி வச்சு சொன்னார்கள் அப்படியே நான் அனுகிரகம் பண்ணிவிட்டேன் நாளாம் பிரம்மதேவன் கும்பகர்ணனே உனக்கு என்ன வேணும்னு காட்டாள் அவன் என்ன பண்ணினான்னாள் என்னமோ காக்கணும்னு நினைச்சா தேவதைகளே உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஏதோ காக்கணும்னு நினைச்சு என்ன பண்ணினான் நான் நித்ர வேணும்னு கேட்டுட்டானாம் சவூரே மகதீம் நித்ராம் தமசாகிரஸ்தேதனா ரொம்ப நாளா தமசு பூமியில உட்கார்ந்து பண்ணி ஆகாரம் ஆகாரம் இல்லாம இருக்கிறவனே மந்திர ஜபங்கள்ல பிரிச்சு பிரிச்சு ஒரு விட்டு அவனுக்கு கேட்டவரெல்லாம் தரேன் அதே இதேன்னு சொன்னார் ரொம்ப நாளா தூங்காம இருந்தானா அந்த அறகுறையா தூக்கம் வந்துடுச்சு அந்த தூக்க கலக்கத்துல என்ன மூலகிவிட்டானாம் என்ன காட்டானால் நிறைய தூங்குற தூங்குற சன்மை எனக்கு வேண்டும் காட்டானாம் சிவராத்திரி இன்னைக்கு ராஜ்மூக்கு கண்முழிச்சவரை காலம்புல கொண்டு போய் காஃபியை கொடுத்தா அப்புறம் ஒருத்தர் அப்படியே மேல கொட்டி விட்டாருனே தூக்க கலக்கத்துல காப்பி மூக்க கண்ணி வச்சு பூஜை வச்சு பண்ணி சிரமப்பட்டு உட்கார்ந்து இருக்கார் ஸ்நானம் பண்ணார் தூக்கம் வருது அப்ப கொண்டு போய் காஃபி கொடுத்தார் இவர் அப்படியே ஆத்திரம் நினைக்கிற போது தூக்கம் வந்து மேல கொட்டி விட்டார் சிவராத்திரி பூஜை புண்ணியம் தான் தூக்கம் புண்ணியமோ அது இதே பண்றத பண்ணித்தானே தீரும் அதனால இவன் தமசா கிரஸ்தேதனாக ஆயிரக்கணக்கான வருஷமா நித்திரை இல்லாமல் தவம் பண்ணி அதனால அப்படி சித்தம் கலங்கி போயிருக்கிற சந்தர்ப்பத்திலே அவர் வரங்கெழுந்ததே என்ன பண்ணினார் மகத்தீம் பெரும் தூக்கம் காட்டானாம் ராத்திரி தூங்கினோம்னா ஆறு மாசம் தூங்கணும்னு கேட்டுட்டான் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இருந்திருப்பான் ஆறு மாசம் ஆனதே இருந்திருப்பான் ஒரு நாளைக்கு தான் முடிச்சுட்டு இருப்பான் அந்த ஒரு நாளைக்கு எந்த ஜில்லாவே எந்த மாகாணத்தை வந்து சாப்பிடணும்னு தோன்றுவதோ அந்த ஊர்ல போய் எல்லாரையும் சாப்பிடுவோம்னா கும்பகர்ணா அந்த ஒரு நாளைக்கு அவன் படுத்துற பாடு அந்த உதயமாச்சுன்னா போட்டுன்னு மறுபடியும் வந்து விடுவான் குகையில போய் இவன் உதயமானா தூக்கம் வந்துருமா அதுக்காக என்ன பண்றது இந்த பையன் நாலு மணிக்கே கொண்டு போய் தள்ளிப்படுறது அவன் அப்படியே இந்த குடியடி குடிக்கிற பயில உள்ள தள்ளி குடிக்க சொல்லிவிடுவானே வெளியில போய் பெறலாம இருக்கட்டும் அது மாதிரி அவனை உள்ள கொண்டு போய் குகையில தள்ளிப்படுறதா ராவணனே இவ கும்பகர்ணனே எப்போ நாள் அந்த ஆறு மாதம் ஆகி அந்த ஒரு நாள் ஆச்சோ இல்லையோ ஒலிக்காலமே கொண்டு போய் தள்ளிப்படுறதான் தள்ளினாதான் சாத்தியம் இல்லாம ஒலியில விழுந்தா விழுந்த இடத்த தூக்கம் தான் அப்படி ஆயிடும் அது அப்பா உனக்கு என்ன வேண்டுமோ நான் சந்துஷ்டனா இருக்கேன் கட்ட வரலாம் தரேன் தரேன்னு திரும்ப திரும்ப பிரம்மா சந்தோஷமா சொன்னாலாம் இந்த சனின்னு கொடுத்தாகணுமேனு கொடுத்தாரான் விபீஷணனுக்கு சொல்ற பொழுது ரொம்ப திரும்ப திரும்ப சொன்னாலாம் நான் பிரீத்தனாயிருக்கேன் சந்துஷ்டனாயிருக்கேன் எந்த வரணம் வேண்டுமானாலும் தரேன் தரேன் சொன்னாலாம் பிரம்மதேவன் அப்போ என்ன காட்டார் விபீஷணன் நாள் ஆச்சரியமான வரண காட்டாளா பரமாபத்யாபி எனக்கு எத்தனை ஆபத்து வந்தாலும் பாதகம் இல்லை ஆபத்து வந்ததுக்காக நான் தப்பு பண்ணக்கூடாது அதர்மத்துல என் புத்தி செல்லக்கூடாது பரமாபத்ரதாபி அதர்மத்துல என் புத்தி பிரவர்த்திக்காம இருக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு காட்டானாம் விபீஷணன் இன்னொரு அனுகிரகம் நீங்க பண்ணணும்னால் என்ன நாள் அஹிக்ஷிதஞ்ச பகவன் பிரம்மாஸ்திரம் பிரதிபாதுமே பிரம்மாஸ்திரம் பிரதிபாதுமே நான் சிக்ஷ பண்ணிக்காமலே ஒரு குருவோடத்துல போய் அபியசிக்காமலே பிரம்மாஸ்திரம் எனக்கு தானாக தோணணும் அப்படி நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு பிரம்மாவை காட்டானாம் விபீஷணன் அப்படியாக அனுகிரகம் பண்ணினாலாம் பிரம்மதேவன் यस्माद्राक्षसयो नौते जातस्यामित्रकर्षणा नाधर्मे धीयते बुद्धिः अमरत्वम् அமரத்துவம் ததானி தே பிரம்மா பார்த்தார் அப்பா ராட்சச யோனியில பிறந்து உனக்கு அதர்மம் வேண்டாம்னு தோணித்தது அதர்மம் நாம் வேணும்னு தோணும் அந்த யோனியில பிறந்தவனுக்கு அப்படி இருந்து உனக்கு இப்படி தோணினத்தினால நானா ஒரு அனுகிரகம் பண்றேன்னார் பிரம்மா என்ன அனுகிரகம் நாள் ஷாகாத வரணும் உனக்கு கொடுக்கிறேன் நாள் இன்னைக்கு விபீஷணம் சிறிஜி அஸ்வத்தாமா பலிர் வியாசோ ஹனுமாம்ஸ்ட விபீஷண கிருப பரசுராமஸ்ட சப்தைத்தே சிறுஜீவினா சிறுஜீவிகள் அஸ்வத்தாமா பலி மகாபலி வியாசர் வியாசாச்சாரியாள் ஹனுமான் விபீஷணர் கிருபர் பரசுராமர் இவாள்லாம் சிரஜீவிகளாம் சிறுஜீவித்துவத்தை நானா கொடுக்கிறேன் பிரம்ம அனுகிரகம் பண்ணினாலாம் விபீஷணனுக்கு அமரத்வம் அமரத்வம் ததானி ராவண இந்த இந்த வரம் கிடைச்ச உடனே ஆத்துக்கு போகலேவன் நந்தமாதன பருவத்துல அங்க தன் பத்னி எத்தனை மந்தோதரி இருக்கா அங்க போகல நேர லங்கைக்கு போனானா இவன் தான் யார்கிட்ட போனாலும் இவனுக்கு ஜெயம் சொல்லியிருக்காளா குபேரனை போய் கழுத்த பிடிச்சு தமையனவன் அவனை கீழே பிடிச்சு தள்ளினானாம் இவன் வாசு சாந்தி பண்ணி கட்டின வீடு இல்லை இருந்து அவன ஒளியில பிடிச்சி தள்ளிவிட்டு இவன் போய் உட்கார்ந்துனானாலும் கேளே லங்காயாஷ்டவயாமாசேஸ்வரம் குபேரனை ஜெயிச்சு அவன் அங்க விட்டு விரட்டினானாம் அவனுடைய புஷ்பகம் திவ்யமான விமானத்தை கிரகிச்சுனானாம் குபேரனதே மறுபடியும் லங்கையிலிருந்து கந்தமாதன பருவசத்துக்கு வந்தாளாம் குபேரன் ராவணனாலே விரட்டப்பட்டு விமானம் புஷ்பகம் விமானம் புஷ்பகம் யஹாராக்கிரம் யஹாராக்கிரம் யராவணம் பலத்தினாலே புஷ்பக விமானத்தை புரிஞ்சின்றானாம் குபேரனுடைய விமானம் அது அதை போய் புரிஞ்சின்றானாம் பலத்தினால் தன்னுடைய விமானத்தை தனக்கு பலம் இருக்கு வரதான பலம் அவன் புடிங்கின்ற உடனே ஷபிச்சாராம் குபேரன் என்ன ஷபிச்சான் அவர் கொடுத்த சாபம் தான் அழகு குபேரன் இந்த விமானத்துல நீ ஏறினா அது போடாது பின்ன யாரு ஏறினாது போகணும் தெரியுமோ ஒன்னு ஆறு கொல்ல போறானோ அவங்க ஏறிண்டு போகணும் அதுலேன்னு சபிச்சாரா அவன் ராமனை தூக்கி வர போகுதுன்னு இவன் ஒரு நாள் கூட இந்த விமானத்துல வரலே சசாபதம் வைஷ்ணவனாமே தத்வகிஷ்யதி ஒன்ன இது வகிக்க போறதில்லை இது பின்ன யாரை இது வகிக்க போகுது தெரியுமா இந்த விமானம் எஸ்துத்வாம் சமரே ஹந்தா தமேவை தத்வகிஷ்யதி ஒன்ன யார் யுத்தத்துல கொல்ல போறானோ ஒன்ன கொன்னவனத்தான் இது தூக்க போறதுன்னு போட்டார் குபேரன் சபிச்சுட்டு போட்டார் இந்த சாபத்தினாலதான் சுவாமி கடைசியில விமானத்துல வராது இவன் ஒரு நாள் கூட விமானத்துல வரலேன்னு அவன் உருமனை எப்படி சில ஆத்துல கார் ஒண்ணுக்கும் பிரயோஜனப்படாது அப்பாவையும் வரவிட்டான் அம்மாவையும் வரவிட்டான் நானும் வரமாட்டான் அது மாட்டுக்கு அப்படி இருக்கும் ஒரு முறை தொடை பண்ண இவனும் ஆளுவா சேர்ந்து தொடச்சுட்டு இருப்பான் அப்படி இருக்கும் சில ஆண்கள் கார் அதையும் நான் பார்த்திருக்கேன் அவன் உத்தரவு வர்றதில்லை அப்படியே இருக்கும் அது என்னத்துக்குன்னா எங்க கார் இருக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பான் அது மாதிரி குபேரனுக்கு குபேரனுடைய சாபத்தினால ராவணனுக்கு அந்த விமானத்தினால பிரயோகம் இல்லை பிரயோஜனம் இல்லை அபமன்ய குரும் உன்னை பெத்த பிதா புலஸ்தியர் அவனையும் இங்க குடியிருக்க கூடாதுன்னு வெளியில போக சொல்லி என்னையும் போக சொல்லி இப்படி நீ வெண்ணத்தினால நீ பெரிய மகத்தான துக்கம் வந்து ஷாக போறேன்னு சபிச்சு விட்டாளாம் அவமன்ய குருமாஞ்சம் நபவிஷ்யீபூஷீகிரத்தில் வந்து நீ அழிய போறேன்னுட்டார் குபேரன் சபிச்சு விட்டாராம் விபீஷணஸ்து தர்மாத்மா சதாம் மார்கமனுஸ்மரன் அன்பகச்சன்மஹாராஜன்மஹாராஜ ஸ்ரீயாபரமயாயுதாஸ்வாமி சாதுக்கள் எந்தெந்த தர்மங்கள் உலகத்துல பண்ணிருக்காளோ அத்தனை தர்மத்தையும் தான் தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ணின்னு வந்தாளாம் தப்பு காரியமே தெரியாதாம் விபீஷண சுவாமிக்கு அப்ஜஷிஞ்சந்தசானம் பார்த்தா ராட்சதாள்லாம் இவனை ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலாம் ராவணனுக்கு அவனுக்கு ராவணன் ஏதும் பேர் வந்ததுன்னார் அவனுக்கு பேர் வந்து ராவணன் வந்தது காரண பெயரா என்னத்தினால வந்ததுன்னார் எல்லாரையும் கத்தும்படியாக பண்ணுவனாம் எல்லாரையும் கத்து முடியா பண்ணி ஹிம்ச பண்ணுவனாம் முடியா பண்றவனாம் அதனால ராவணன் பேர் வந்துதாம் பயமாதசத் தசக்ரீவ காமபலா எப்படி தனக்கு பலம் வேண்டும் நினைக்கிறானோ ராவணன் அது மாதிரியான பலம் அவனுக்கு வருமாம் தேவதைகளுக்கெல்லாம் பயம் வரும்படியா பண்ணினானாம் ராவணன் தோ பிரம்மர்ஷயோ பிரம்மர்ஷயே சித்தாதேவர்ஷயேவர்ஷயம் ஹவ்யவாஹம் புரஸ்கிருத்திய பிரம்மாணம் சரணம்